திருச்சிற்றம்பலம் காரைக்காலம்மையார் அருளி செய்த திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் கொங்கை திரங்கி நரம்பெழுந்து கொங்கை தீரங்கீ நரம்பெழுந்து குண்டு கண்பெண்பல் குழிவயிற்று பங்கி சிவந்திரு பற்கள் நீண்டு பரதுயர் நீல்கணை காலோர் பெண் பேய் தங்கியலரி உலரு காட்டில் தாழ்சடையேட்டு திசையோ வீசி அங்கங்குளேர்ந்தனல் ஆடும் எங்கள் அப்பனிடம் திரு ஆலங்காடே கள்ளி கவட்டிடை காலை நீட்டி கடை கொள்ளை வாங்கி மசி துமையை விள்ள எழுதி வெடுவேடென்ன நக்கு வேருண்டு விலங்கு பார்த்து துள்ளி சுடலை சுடு பிணத்தீ சுட்டிடமோற்றோ சுழிந்து பூழ்தியே அள்ளி அவிக்க நின்றாடுமெங் திங்கள் பனிடம் திரு அகாலங்காடே வகை விரிந்து வெண்ணேற்றொலீப்ப மயங்கிருள் கோர் நடு நாளையாங்கே கூகையோடான் தலை படந்தை கூடதன்மேற்குதேதோட வீசி இகை படர்ந்தொடர் கள்ளி நீழல் ஈபம் ஈடு சூடு காட்டகத்தே ஆகம் குளிர்ந்த நல்லாடும் எங்கள் அப்பனிடம் திரு ஆலங்கடே கொண்டிலோம குழிச்சோற்றை வாங்கி குருநரி தின்ன அதனை முன்னே கண்டிலோமென்று கனன்று பேய்கள் கையடி தோடிடோ காடரங்காய் மண்டலம் நின்றங் குழாலமீட்டு வாதித்து வீசி எடுத்த பாதம் அண்டம் நீ நிமீர்ந்தாடும் எங்கள் அப்பன்னிடம் அப்பன்னிடந்தீரு ஆலங்காடே விழதே நீணத்தை விழுங்கியீட்டு வெண்தலை மாலை விரவ பூட்டி கழுது தன் பிள்ளையை காளி என்று பேரிட்டு சீருடை தவளர்த்து புழுதி துடைத்து முலை கொடுத்து போயின தாயை வரவு காணா தழுதுரங்கும் புறங்காட்டிலாடும் அப்பனிடம் திரு ஆலங்காடே பட்டடி நேட்டுகேர் பாரு கார்பே பருந்தொடு கூகை பகண்டையாந்தை குட்டியிட முட்டை கூகை பேய்கள் குருநரி காடு காட்டில் பிட்டடித்தோ புறங்காட்டிலீட்ட பிணத்தினை பேர புரட்டியங்கே அட்டமே பாய நின்றாடும் எங்கள் அப்பனிடம் தீர் ஆலங்கடே சுழலும் மழல் விழே கொள்ளி வாய்ப்பே சூழ்ந்து துணங்கையேட்டோடியாடி தழலுள் எரியோ பிணத்தை வாங்கி தாந்தடி தடி காடு காட்டீர் கடல் ஒலி ஓசை சிலம்பொலிப்ப காலுயர்வட்டனை இட்டு நட்டம் அழல் உமிழ்ந்தோரீகதிக்காடும் அப்பனிடம் தீரு ஆலங்காடே நாடும் நகரோ திரிந்து சென்று நன்னெறி நாடி நயந்தவரை மூடி முது பிண திட்டமாடே முன்னிய பேய் கண்ணம் சோழ சோழ காடும் கடலையும் மலையும் மண்ணும் வெண்ணும் சுழல அனல் கையேந்தி ஆடும் மரப புயங்கரங்கள் அப்பனிடம் தீரு ஆலங்காடே தொத் தங்கை கிள்ளை விளரிதாரம் உழையிழி ஓசை பண் கெழும பாடி சச்சரி கொக்கரை தக்கையோடு தகுணிதம் துந்தூபி தாளம் வீணை மத்தளம் கரடி கை வன்கை மென்தோல் தமருகம் கூட முழா முந்தை வாசித்து அத்தனை விரவினோடாடுமெங்கள் அப்பனிடம் திரு ஆலங்காடே பொந்தி கலங்கி மதிமயங்கி இறந்தவரை போறங் காட்டிலீட்டு சந்தியில் வைத்து கடமை செய்து தக்கவரீட்ட செந்தி விளக்க முந்தி அமரர் முழவினோசே திசை கதுவ சில்லம் பார்க்க ஆர்க அந்தியில் மானடவ் ஆடு எங்கள் அப்பனிடம் திரு ஆலங்காடே ஒப்பினை இல்லவன் பேய்கள் கூடி ஒன்றினை ஒன்றடி தோக்கலீத்து பப்பினையீட்டு பகண்டையாட பாடிருந்த நரியாழமைப்ப அப்பனை அணி தீரு ஆலங்காட்டுள் அடிகளை செடி தல்லை காரை கற்பே செப்பிய செந்தமிழ் பத்தும் வல்லார் சிவகதி சேர்ந்தின்பம் எய்துவாரே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் காரைக்காலம்மையார் அருளி செய்த திரு ஆலங்காட்டு மூத்த திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் எட்டி இலபம் ஈகை சூறை காரை படந்தெங்கும் சுட்ட சுடலை சூழ்ந்த கள்ளி சோர குடற்கௌவ தபிணங்கள் பரந்த காட்டேர் பறைபோல் விழி கேட்பே கொட்டமுழவங் கூழி பாட குழகன் நாடுமே நிலந்தானுருகி நிலந்தான் நனைப்ப நெடும்பர் குழி கேட்பே துணங்கை எரிந்து சூழு நோக்கி சுடலை நவிழ்த்தெங்கும் கணங்கள் கூடி பிணங்கள் மாந்தி கழித்த மனத்தவாய் அணங்கு காட்டில் அனல் கையேந்தி அழகன் நாடுமே பொக்கள் பொதுத்த புலால் வெண்தலையை புறமே நரி கவ்வ கென்றழைப்ப ஆந்தை வீச அருகே சிறு கூகை விழிக்க ஓமன் வெருட்ட ஓரி கதி தெங்கும் பிட்க நட்டம் பேணுமிறைவன் பெயரும் பெருங்காடே செத்த பிணத்தை தெளியாதொரு பே சென்று விரல் சுட்டி கத்தி உருமி கனல் வீட்டெறிந்து கடக்க பாய்ந்து போய் பத் தல்வயிற்றை பதைக்க மோதி பல பேயிருந்தோட பித்த கொண்டு நட்டம் பெருமானாடுமே மொழி தீந்து முளறி கருகி மூளை சொரிந்தோக்கு கள்ளிவற்ற காற்றி வெள்ளில் பிறங்கு கடுவெங்காட்டுள்ளே பொள்ளி உழைமான் தோலொன்றொடுத்த புலி தோல் பியர் கேட்டு பள்ளியிடமும் அதுவேயாக பரமன்னாடுமே வாழை கிளற வளை வாழையிற்று வண்ண சிறு கூகை மூளை தலையோ பிணமோ விழுங்கி முரலும் முதுகாட்டில் தாளிப்பனையின் இலை போல் மயிர்கட்டழல்வாயழல் கேட்பே கூளி கணங்கள் குழலோடியம்ப குழகன் நாடுமே நொந்தி கிடந்த சுடலை தடவி நுகரும் புழுக்கின்றே சிந்தி திறந்தங்குரங்குஞ்சிறுபே சிரம காட்டின் முந்தியமரர் முழவின் நோசை முறைமை வழுவாமே அந்தி நிறுத்தம் அனல் கையேந்தி அழகன் நாடுமே வேகள் ஓங்கி வெண்மோ துதிர வெடி கொள் சுடலையுள் ஓயும் உருவில் உலரு கூந்தல் அலரு பகுவாய பேய்கள் கூடி பிணங்கள் மாந்தி அடங்கும் பெருங்காட்டின் மாயன் நாட மலையான் மகளும் மருண்டு நோக்குமே கட்டுவன் புகழும் கழை சூழ் பொதும்பேர் கழுகும் பேயோமாய் இடுவெண் தலையும் ஏம புகையும் எழுந்த பெருங்காட்டில் கொடுவெண் மழுவும் பிறையும் ததும்ப கொள்ளென்றிசைபாட படுவெண் துடியோ பறையோ கரங்க பரமன் நாடுமே கொண்டை வகிற்று கூறிய சிறிய நெடிய பிறங்கற்பே இண்டு படர்ந்த இருள் சூழ்மையான தெரிவாயிற்று பேயி கொண்டு குழவி தடவி வெரோட்டி கொள்ளென்றிசை பாட மிண்டி மிளிர்ந்த சடைகள் தாழ விமலன் நாடுமே சூடும் மதியம் சடை மேலுடையார் சுழல்வார் திருநட்டம் ஆடும் மரவம் அறையில்லார்த்த அடிகள் அருளாலே காடு மலிந்த கனல்வாயிற்று காரை கார்பேதன் பாடல் பத்தும் பாடியாட பாவம் நாசமே திருச்சிற்றம்பலம்